ரிக்வெஸ்ட் வேலை செய்யணும்னு வந்து கொடுத்துட்டோம் சொல்ப காலம் அவர் சொன்ன வேலையை செய்யாவோனா அது தப்பா ஆகிடும் என்று அந்த தங்க பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டாள் எடுத்துக்கிட்டு அகல்ல வந்தாளா வந்து தெய்வங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி கதறி நாளா நீங்க தான் காப்பாற்றணும்னு யாரால கதறி பிரார்த்திச்சான் நாள் சக்கரம் நமஸ்காரம் பண்ணினாளா அவன் எங்கதான் என்ன காப்பாற்றணும்னு கத்தினாள் அகீர்த்த வாயை விட்டு கத்தினாளாம் அகீர்த்தயத சுஸ்ரோணி கர்மம் சக்கரம் திவாகரம் இந்திரனை பார்த்து கதறினாளாம் ஹே மகேந்திரா நீங்கள் அவன் ரட்சிக்கணும் நாளாம் திவாகரம் நாள் திவாகரான சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாளாம் குபேரம் வருணம் யமம் வாயு பகவான பிரார்த்திச்சாளாம் അശ്വീദേവർകളെ പ്രാർത്ഥിച്ചാലാം കുബേരം വരുണനമ്യമാം ധനാധ്യക്ഷനാണ് കുബേര നമസ്കാരം പണി പ്രാർത്ഥിച്ചാലാം വരുണ നമസ്കരിച്ച് പ്രാർത്ഥിച്ചാലാം യമധർമ്മരാജാവ് നമസ്കാരം മണിനാളാം കുബേരം ഭഗുണം യമം രുദ്രമഗ്നിം ഭഗം രുദ്രമഗ്നിം ഭഗം വിഷ്ണു കലന്തം ഭൂഷണമേവ രുദ്രം പരമേശ്വരനെ പ്രാർത്ഥിച്ചാളാം அக்னிய பிரார்த்திச்சாளாம் பகன் பாக்யத்தை கொடுக்கிற தேவதை அவனை பிரார்த்திச்சாளாம் விஷ்ணு சாட்சாது மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சாளாம் கந்தம் கந்தனை பிரார்த்திச்சாளாம் நாளைக்கு எந்த ஸ்கந்தனை பூஜிக்கணுமோ ஆராதிக்கணுமோ நமஸ்கரிக்கணுமோ ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அப்படிப்பட்ட ஸ்கந்தர் கந்தம் தேசத்துல ஆபத்து வந்தவாள்லாம் தெய்வத்தை கூப்பிட்டுருக்கா அவன் தெய்வத்தை பஜிச்சு கேமத்தை அடைஞ்சிருக்கா திரௌபதி மோகன் ஸ்கந்தனை பஜிச்சு கேமத்தை அடைஞ்சாள்னா கொஞ்சம் ஸ்கந்த சஷ்டி பண்றோம் பிரம்மச்சாரிகளுக்கு கோஷ்டி வாங்கி கொடுக்குறோம் கோயில்ல சுவாமிக்கு அபிஷேகம் மகாபிஷேகம் பண்றோம் அந்நியாச எல்லாம் பண்ணி வேத வித்துக்களை எல்லாம் இதுக்கு சொல்லி கந்தனுக்கு அபிஷேகம் எல்லாம் இன்னைக்கும் நடக்கிறது திரௌபதி பிரபதிகள்லாம் பண்ணின ஸ்தோத்திரம் தான் பாரதத்துல திரௌபதி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா ஸ்கந்தனே அதனால நாமெல்லாம் ஸ்கந்தனை பூஜை பண்ணோம்னு அப்படி பூஜிக்கிறது தேசம் இது கையில கலிவரதம் செய்து கந்தனுக்கு பிரத்யட்சமான தேவதை நல்ல உத்தம தெய்வம் நாளைக்கு ஸ்கந்தனுக்கு திருப்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாகம் அப்படி தியானம் பழனி ஆண்டவனுக்கு இந்த ஆண்டவன் அத்தியாசத்திரியும் அதிஷ்டானத்தில் பிரகாசிக்கிறாள் ரெண்டு பாணியா திருப்பத்ருமம் பிரணமதாம் கௌபீனபத்த கட்டி அப்படி சொல்லியிருக்காள் கௌபீனத்தோட இந்த கையில சூலத்தோட தந்தன் அழகா ரெண்டாயிரம் பாணியா இருக்கிற மூர்த்தி இது அப்படிப்பட்ட கற்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாகம் ஸ்காந்தத்துல பத்மசாஸ்திரத்திலையும் இருந்திருக்கா ஸ்காந்தத்திலையும் இருக்கின்ற தியானம் அவன் நமஸ்கரிக்கிறவர்களுக்கு கற்பக உச்சமா என்பது அப்படிப்பட்ட மூர்த்திக்கு நாளைக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் அங்கேயும் நடக்கும் போது சாந்தார் கோயிலையும் சாந்தார் கோயிலே ஜெகதீஸ்வர ஆலோசனை பண்ண போறாள் இங்கே எல்லாருக்கும் சேர்ந்து இது அதிஷ்டானம் எல்லாருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அபிஷேகம் எல்லாம் நடக்கும் போது சாயங்காலம் கந்தனை பத்தி அங்க வந்து ஏதாவது பிரவச்சனமும் என்ன பண்ணணும்னு பெரியவாள் அஞ்சு மணி இருக்காள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இங்க அதிஷ்டானத்துல ஸ்கந்தனுடைய சன்னிதியில ஸ்கந்த சரித்திரமும் நாளைக்கு அங்க நடைபெறும் ராத்திரி இங்க கீச்சகவசம் முதலிய சரித்திரங்கள் ராத்திரி இங்க நடைபெறும் திரௌபதி போய் ஸ்கந்த நமஸ்காரம் பண்ணினாள் ருத்ரமத்ரிம் பூஷணமே ஆறாவது சொல்லி துவாதிஷாதித்யாவில் ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ணி ஸ்கந்தனையும் நமஸ்காரம் பண்ணினாலாம் திரௌபதி பிரம்மாணம் பரியதோஷீர்த்தீரஞ்சிவாய் சரஸ்வதி சமேதனான பிரம்மதேவனையும் கட்டி நீங்களாம் என்னதை கிட்டணும் பாபியுடைய கிரகம் போறேன் ബ്രഹ്മാണം പര്യത്തി തരുണത്തിൽ ബ്രഹ്മദേവനെ പ്രാർത്ഥിച്ചാളാം சூரிய ஸ்தோத்திரம் சூரிய நாமாவே அக்ஷய பாத்திரம் கொடுப்பதற்காக எந்த நாமாவே சௌமியாச்சாரியால் உபதேசம் பண்ணினாலோ கண்ணன் கண்ணீரமா தர்மபுத்திர அழுது கீழே படுத்து விட்டாள் ஏன்னா பிராமணாலாம் பட்னியா மூணு நாளா எல்லாரும் பட்னி சாப்பிட முடியல காட்டுல காய் கழுவி எத்தனை பேர் கிடைக்கும் கிடைக்காது எல்லாரும் அப்படியே கீழே அப்படி படுத்தின உடனே என் கண்ணு கண்ணியமா அழுதாள் அவங்க சொன்னார் நம்ம வைங்கமான மதத்துல மந்திரம் இருக்கிற போது ஒரு கட்டம் வந்துடுத்து தாரித்யம் வந்துடுத்துன்னு அழலாமா சூரிய நாமா சொல்லித்தரேன்னு சூரிய ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தாள் அதை திரௌபதி முதலிகள் எல்லோரும் உபதேசம் செய்தாள் அந்த ஸ்தோத்திரத்தாலே ஒரு முகூர்த்தம் ஜெயிச்சாளா சூரியனை உபாதிஸ்தூரியம் முகூர்த்தமபதாததா முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் சூச்சன ஸ்தோத்திர மணிநாளாம் திரௌபதி அந்தர்ஹிதம் தந்தர்ஹிதம் ரக்ஷோரக்ஷார்த்தமாதிஷதி அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி திரௌபதி சூரியனை பிரார்த்திச்சவுடன் சூரிய பகவான் என்ன பண்ணினான்னால் திரௌபதிக்கு கூட கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ரட்சத்தை ஒரு ராட்சசனை கூட அனுப்பியாளாம் திரௌபதியோட அவளுக்கு அறா அடைஞ்ச பண்ணா அவன் கழுத்தை பிடிச்சி விட்டு கொண்டு போயிட்டாள் சொல்லி ஒரு ரட்சஸ்காரிச்சாராம் சூரியன் தெய்வத்தை உபாசிச்சா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆள் அனுப்புவா கூட அந்தர்ஹிதம் ததஸ்தோ ரட்சார்த்தமாதிஷதி தச்சைனாம் நாஜஹாத்தத்ர சர்வாவஸ்தாசு பனிந்திதாம் अन्तर्हितम् नतः तस्याक्षोरक्षार्थमादिशत् திரௌபதியோட கூடவே போயிட்டு இருக்கா அந்த ரத்தசு ஒரு நிமிஷம் கூட விடவே இல்லையா கூடவே சென்றிருக்கா சூரிய பிரசாதித்தாரு தேவதா பிரசாதம் நம்ம கண்ணுக்கு தெரியாம தெரியாது ஒரு தேவதையை அனுப்பிச்சு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாள்னே தெரியும் பிரத்யட்சம் எத்தனையோ பேர்களுக்கு நேர பிரத்யட்சமா தெரியுது சொன்னா போயும்பன் ஆர்த்த போய் யாரும் சொல்லியானா எத்தனையோ உலகத்திலே கண்டு சந்தோஷப்படுறவாள் ஆத்மா ஆத்மாவில் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன சில விஷயங்கள் அஜானிக்கு பொய்யா தான் தோணும் யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகத்து சங்கனின்னு அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு பிரம்மத்தை பத்தி என்ன புரியும் புரியவே புரியாது நான் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு மழை பெஞ்சது கூட புரியல உங்க ஆத்துல வாசல்ல கூட்டிட்டு ஜலங்கிறான் ராத்திரி மூக்க கூட்டியிருக்கு மழை அவன் செம்பேரி தூங்கி விட்டு காலம்பரம் வந்ததுன்னு இத்தனை ஜலத்தை ஒன்றும் சொல்ல குடிப்பீங்கிறான் விட்டீங்கன்னா அப்படியா குட்டின ஜலம் இத்தனை ஜலம் இருக்குமா வாதல்ல மழை பெய்யாம இத்தனை ஜலம் வருமா அவன் அப்படி சொல்றான் அப்படி மழை பெஞ்சத்தையே ஒப்புத்துக்காம இவன் தூங்கினதுனால அப்படி கிட்ட போய் தெய்வத்தை பத்தி சொன்னா எவ்வளவு என்ன என்னத்தை புரியும் என்னமா நம்புவோம் நம்பவே மாட்டான் அப்படி தெய்வங்களை எல்லாம் பிரார்த்திச்சுண்டு திரௌபதி நீங்கள் காக்க வேண்டும் என்று பிரார்த்திச்ச மகாபஞ்சரித்திரம் இன்றைய தினம் நாளைக்கு கீச்சக வசமும் உத்தர கோகிரகணமும் தட்சிண கோகிரகணத்துல போய் பெரிய காரியங்கள் காரியங்கள்லாம் பண்ணும் புண்ணிய சரித்திரம் பீஷ்மாதிகளை எல்லாம் எதிர்க்க போறாள் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளை தினம் நாளனை தினம் உத்தரா கல்யாணம் வெள்ளிக்கிழமை என்ற தினம் கோபிகா ஸ்மரணம் ेवताम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपतमन्वितम् गजारूढमहम् वन्दे साहस्कारम् कुलदीपकम् बुद्धिर्बलम् निरोधैकम् निर्भयत्वमरोगता अजान्यम् वाक्पदुत्वञ्च हनुमत्स्वरः பரமாத்மா வைகுண்டத்திலிருந்து கிருஷ்ணாவதாரம் செய்து நூற்றி வருஷம் பூலோகத்தில் வச்சுட்டு தர்மத்தை நடத்தி உபதேசம் பண்ணின பாவனமான சரித்திரம் மகாபாரதம் அப்படிப்பட்ட மகா புண்ணியமான மகாபாரதத்தை வியாசாச்சாரியால் ரச்சனை பண்ணி மகா புண்ணியமான பாரதத்தை வியாசாச்சாரியால் அறுபது லட்சம் வந்தம் ரச்சனை பண்ணி ஒரு லட்சம் கிரந்தத்தை மகிட்ட கொடுத்தாள் அதை வைஷம்பாயில கூட பெரிய சிஷியருக்கு உபதேசம் பண்ணி அவ ஜனமேந்தியருக்கு தட்சசிலைன்னு மகா புண்ணியமான கஷேத்திரம் அந்த இடத்துல உபதேசம் பண்ணினாலாம் சத்திர யாகத்துல சர்ப்பம் கொள்வதற்காக ஒரு யுத்தம் பண்ணினாள் அந்த பெரிய பாப நிவர்த்திக்காக மகாபாரத சிரவணம் பண்ணியிருக்காள் பாரதம் மகாபா மகாபாபங்களை எல்லாம் போக்குமா நூற்றுக்கணக்கான குருக்களை தானம் பண்ணின புண்ணியமா பெரிய கிருஷ்ணானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண முடியாதவர்கள் எல்லாம் பாரத சிரவணம் பண்ணிட்டா போறோம் மா சாந்திராயணம் பிரயஸ்கிருஷ்ணாக காயத்ரியா அழுத்தத்ரயம் சமுதிரகாநதி ஸ்நானம் சமமேத சதுஷ்டயம்னா சாந்திராயணம் கிருஷ்ணாக சாந்திராயண விரதம் ராஜாபத்திய வருஷத்தை மூணு தடவை வர்த்திப்பது முப்பதாயிரம் காயத்ரிய ஜபம் பண்றது சமுத்திரத்தில் போய் விழுற நடந்து ஸ்நானம் பண்றது எல்லாம் ஒரே புண்ணியமா முப்பதாயிரம் காயத்ரி பண்ண முடியுமா மூணு பிராஜாபத்திய கிருஷ்ணம் அனுஷ்டிக்க முடியுமா ராஜாவது பிராஜாபத்தியம்னா ஒரு பிராஜாபத்தியம் திரகம் பிராதா ह्यहंस्तायम् ह्यहमद्यादयाचितम् ह्यहम् न किञ्चिदश्नीयात् प्राजापत्यस्य ஒரு நாளைக்கு பகல்ல மூணு நாளைக்கு பகல்ல சாப்பிடணும் சில மந்திரங்கள்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கணும் அப்புறம் சாப்பிடவே கூடாது அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு ராத்திரி சாப்பிடணும் அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் நாள் அந்த மூணு நாளைக்கு ஸ்னேகம் அத்தியால் அயாச்சிதான் உத்திரத்தையும் கலக்கப்படாது ஆறா கொண்டு கொடுத்தா சாப்பிடணும் அப்புறம் ஆறா கொடுத்தா கூட சாப்பிடக்கூடாது அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலாவது மூணு நாள்ல ஸ்ரேகம் பிராத்தா ஸ்ரேகம் சாயம் ஸ்ரேகமத்யாதயாச்சிதம் ஸ்ரேகம் ந கிஞ்சிதஷ்ணீயாத் பிராஜாபத்திய லட்சணம் இப்படி மூணு தடவை பிராஜாபத்திய கிருஷ்ணத்தை அனுஷ்டிச்சா அது சாந்திராயணம் அப்படி சாந்திராயணம் திரய கிருஷ்ணாக காயத்ரியாயுதத்ரயம் சமுத்திரகாநதீஸ்நாகம் சமநேதுஷ்டயம் ஸ்ரீ யாஜ்யவர்த்தியர் ஸ்மிருதியில போய் இப்படி சொல்றாள் சமுத்திரத்துல போய் விழா நதியில போய் ஸ்நானம் பண்ணிவிட்டா வெள்ளாத்துல பண்ணிவிட்டா கூட புண்ணியம்மே வெள்ளாறு சொந்தக்காரன் தானே வெள்ளாறுன்னு ஒரு ஆறு இருக்கு இன்னைக்காவது ஷஷ்டி பூர்த்தி சாந்திக்குள்ள ஒரு தடவை தான் பார்க்கலாம் அதுல கிளம்பு அதுல ஸ்நானம் பண்ணிவிட்டா புண்ணியமாம்ல அதனாலதான் கழங்கட்டை எல்லாம் துலா எங்க குளம் இருக்கு எங்க நதி இருக்குன்னு வழிக்கு விழுந்தாவது ஓடுறாள்னு அந்த புண்ணியத்தை கேட்டு கேட்டு கேட்டு அப்படியே காது அந்த சம்பத்தை போய் கேட்டு கிடக்கல மனசுல அதனால ரொம்ப துலா புராணங்கள் படிப்பா படிக்கிற போது இந்த சம்பங்கள்லாம் சொல்ற போது பண்ணணும் தோணும் துலா புராணத்துல சர்வதர்மமும் இருக்கு எல்லா புராணமும் ரெண்டு வச்சிருந்தேன் அவர் பெரிய மகாபாவனம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் நம்மால முடியாது மகாபாரதத்துக்கு கொடுத்தா இத்தனை கிருஷ்ணங்களை முட்டிச்சு புண்ணியமா நூறு கோதானம் சொல்றாலே கணக்கு இல்லாத கிருஷ்ட பலம் அது அதனாலதான் பாரத சிரவணத்தை ரொம்ப கிருஷ்டியாக போய் சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட மகா பண்டித சரித்திரத்துல விராட் பூர்வ சரித்திரம் இப்பொழுது நடந்து வருகிறது பூர்வ சரித்திரத்துல கீச்சகனுடைய வீட்டுல போய் சுதேஷ்னே கீச்சகனுடைய தங்கையவள் விராட்டனுடைய மனைவி அவளுக்கு சுதேஷ்னே என்று பெயர் அவள் தன்னுடைய சமையனுடைய வீட்டிலேருந்து தனக்கு குளிப்பதற்காக மத்தியம் வாங்கி கொண்டு வர சொல்லி கபடமா அனுப்புறாள் அவன் சொல்லியிருக்கான் எனக்கு அவளை பத்னியா நீ பண்ணி விட்டுணும்னு சொல்லியிருக்கான் கீச்சகன் தங்கேட்ட அவள் அதுக்காக ஏற்பாடு பண்ணி ஒரு தங்க பாத்திரத்தை கொடுத்து திரௌபதியை போய் சொல்றாள் திரௌபதி ரொம்ப கெஞ்சினாள் என்ன அப்படி சொல்லப்படாது நீங்கள் அப்படி சொல்லப்படாது அவங்க என்னோட நெல்ல அண்ணத்தோட இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட முதல்ல பிரதம சங்கமே யாருக்கு இருக்கேன் என்னை வந்து துஷ்டிருக்கிறதுக்கு ஈடுபடுத்தப்படாது என்று அப்படி யாச்சிச்சே என்ன நீங்க அப்படி பண்ணப்படாதுன்னு திரௌபதி ரொம்ப காட்டாள் அது என்னமோ நான் சொன்னதை கேட்டுதான் ஆனம் போய் தான் வரணும் எங்க அண்ணா அப்படி எல்லாம் பண்ணுவா போனா இப்படி சொல்றாள் கபட்டமா உள்ளூர் இப்படி பேசினாள் உடனே வாசல்ல வந்து தெய்வங்களை வாக்குனால கத்தினாள் நேற்று எத்தனை தெய்வங்கள் உண்டோ அத்தனை தெய்வத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும்னு ருத்ரமக்னிம்பகம் விஷ்ணு கந்தம் பூஷணமேவ சகிதம் சாபி பிரம்மாணம் பரியகீர்த்தயசி எத்தனை தெய்வங்களுண்டோ அத்தனை தெய்வத்தையும் அலறினாலாம் பரியகீர்த்தயது அகீர்த்தயதுனாலே போரும் பரியகீர்த்தயது யாரார கத்தினால் புத்திரபத்னிம் பகம் விஷ்ணு ஸ்கந்தம் பூஷணமேளக ருத்ர பரமேஸ்வரனை பிரார்த்திச்சாலாம் அக்னி பகவானுக்கு பிரார்த்திச்சாலாம் பகன் பகன் ஒரு தேவத்தை நல்ல பாக்கியப்பிரதான தேவதை ஏதாவது பகதெய்வத்தம் தான் தம்பதிகளுக்குள்ள சண்டை பூசல் இருந்தா இந்த பகங்கிற தெய்வத்தையும் உபாசிக்க சொல்றாள் சில ராத்திரி எதையும் பூனியமாவே இருப்பாள் அவன் இவன் சொன்னா அவளும் சொல்லுவாள் அப்படின்னா ஒத்து கொடுத்தா சண்டை பூசலா இருக்கும் அது ரெண்டு பேருக்கும் சரியா நடக்கிறா போதும் தான் தான் சரின்னு அவன் நினைப்பான் இவன் தான் தான் சரின்னு நினைப்பான் இந்த ஜினியை யாரு தீர்மானமா முடியும் அதுதான் ரொம்ப சிரமம்னே அவளுக்கு ஏதோ நம்ம தப்பித்தான் வார்த்தையை கடுமையா சொல்லிட்டோம்னு அவளுக்கு தோன்றது இல்லை இவனுக்கும் தப்பி சொல்லிவிட்டோம்னு தோன்றதுல அது இப்படியா தான் சொல்லிவிட்டோம்னு தோன்றதில்ல அவன் தான் செஞ்சது ரைட்டு நினைப்பான் இவள் தான் செஞ்சது ரைட்டுன்னு நினைப்பாள் இதுல யாராவது நடுப்புற மத்தியஸ்தம் பண்றதா என்னவா பண்ண முடியும் அது வஷ்ணமிஷம் தான் அதுல போய் மத்தியஸ்தம் பண்ணலாமே யோக்கியம் பண்ண முடியாது இந்த மத்தியஸ்தம் ரொம்ப தெய்வம் அனுகிரகம் பண்ணி அந்த ரெண்டு சித்தத்தையும் பூட்டினா தான் உண்டு அதுக்கு பகவதி விதமான உபாசனம் செய்திருக்கா அந்த பூஜை உண்டா சரியா போடும் அவளுக்கும் நான் வந்து பேசணும் தப்புன்னு தோணும் இவனுக்கு நான் இத்தனை சொல்ல அவளை போய் சொல்லணும்னு தோணும் அப்படி மனசுல ஏதாவது ஒரு சாந்தி ஏற்படாமல் சண்டஞ்சியார் நூல்சியரையும் அடையவே அடையாது அது பகதை தீபத்தமான ஒரு உபாசனம் சொல்லிட்டார் அந்த தேவதைக்கு பகன் பேரு அந்த தெய்வத்தை கட்டினாலா ருத்ரமக்னிம் பகம் விஷ்ணுமே பிரார்த்திச்சாலாம் கந்தன பிரார்த்திச்சாலாம் சுப்பிரமணியத்தை சஷ்டி மகாபுண்ணியகாரம் இந்த பத்தாலும் கந்த சஷ்டி சுவாமி அம்பும் எல்லாம் போடுறதுண்டு இங்கேயும் நினைக்கிறேன் இந்த அஞ்சா கோவில் பக்கத்து போனானா தெரியும் புகழ் ஸ்கந்தசக்தின்னு கூட தெரியாதுன்னு இன்னைக்கு அவன் கூட தெரியாம நம்ம தேசத்துல இருந்தா அது ரொம்ப மட்டம் கோகுலாஸ்தமி ஸ்ரீராமநவமி ஸ்கந்தசக்தின்னு கூட தெரியலன்னா அவன் தான் இங்கே பாகிஸ்தான்ல போய் சேர வேண்டியதான் நம்ம ஊர்ல அப்புறம் வசிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை பிரயோஜனம் இல்லை இங்கே இருந்து புண்ணிய தேசம் தர்மக்ஷேத்திரம் இது தர்மத்துக்கெல்லாம் கஷேத்திரம் இது எதை தொட்டாலும் தெய்வம் எப்ப பார்த்தாலும் தெய்வத்தை பத்தி நினைக்க முடியாத மார்க்கங்களும் சொல்லியிருக்கு ருக்வேதத்துல அங்கமாத்தாலும் சொல்லியிருக்கு ருக்வேதத்துல இந்த ஸ்கந்தசக்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கு அதனாலதான் ஸ்கந்தசக்தி எல்லாம் பண்றோம் வேதத்துல சொல்லாம ஒன்றையும் பண்ணிவிடல அப்படி போய் சொன்ன என்ன எத்தனை தெய்வங்களை சொல்றதுன்னு தெரியாதோ அவன் பெரிய விருந்தில திருந்தனை கொண்டு காட்டினா என்ன எத்தனை பட்டணம் பண்ணிருக்கேன் உனக்கு திரும்ப முடியாதான் திருந்தனம் பண்ணுறா நீ எதுக்கு பயப்படல பெரிய கல்யாணம் இல்லை அவன் ஸ்வீட்டுனா ஒரு விளையாட்டு இருக்கும் காரத்துல ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் கைத்தூலிக்காரன் அதை பார்த்துட்டு இத்தனை நேரத்துக்கு பண்ணி எடுத்தாருன்னு கேட்டான் அவன் குழந்தை தெரியல அபிமானம் கல்யாணம் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் வாழ்க்கணும் அப்படி பண்றான் அதனால அதுல போய் நீ என்னத்துக்கு பண்ணேன்னு நான் கேட்க முடியாது அது மாதிரி பல தெய்வங்கள் என்னத்துக்கு சொல்றான் பல தெய்வம் என்னத்துக்குன்னு ஞானியில் தான் சொல்லலாம் என்ன அவளுக்கு எல்லாம் ஒன்னா தோணும் ஒன்னா தோன்றாங்கன்னா நமக்கு வந்துருக்கும்னா அது வாஸ்தவம் அந்த நிலை வர வேண்டியது சாட்சாத் மகாவிஷ்ணு லட்சுமிநாதனை பிரார்த்திச்சார் பிரார்த்திச்சா உங்க ரட்சிக்கணும் நமஸ்காரம் பண்ணினா வாக்குனால் கத்தினால் ஹே ஸ்கந்தா முகா முகான் இப்ப உங்க கத்ரா பருவம் அதிஷ்டானத்தை எல்லாரும் ஒரு மணி நாமாச்சரணும்னு சுவாமிலா கத்ரா பாக்கி இருக்கவே கத்தரா கத்துறது தெரியல அவ இறங்கி சொல்றாள் அது எல்லாம் சொல்ல வக்கப்படுறாள் சொல்லணும்னு என்ன படிச்சிருந்தாருன்னா சங்கோச்சப்படுறாள் பகவன் நாமா சொல்றவும் சங்கோச்சமா இருக்கு பாக்கி சங்கோச்சப்பட வேண்டியது பட மாட்டேங்கிறா சம்சாரத்தின் பேரை சொல்லி கூப்பிடுறாள் பேரை சொல்லி அலறான்னு இந்த தெருவில் இது கத்துவோம் பாருங்க இதை குழாய் வச்சுட்டு அது மாதிரி கத்துறா அந்த அம்மா என்ன கேட்க மாட்டேங்கிறா அது கத்துறா பகவன் நாம சொல்றதுக்கு சங்கோச்சப்படுறான் அதுதான் ஹித்வாலஜம் கரிமனகுல சேதனானின்னா ஆச்சரியா லக்ஷ்மி விட்டு கத்துங்கிறார் பகவன் நாமாவே ஹித்வாலஜம் கரிமலகுல சேதனானிலேத்வா கிருஷ்ணோர்நாமான்யனிஷமதவா முக்திவேஷா சதுர்தா விஷ்ணு நாமாவை கத்தனமாம் நிறைஞ்சு நிறைஞ்சு அதனால முதலாளிகள் இறங்கி கமலாவல்லப கோவிந்தாமாம் பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா மாம்பாகி மாம்பாகின்னு இருக்கிட்டாள் ஒரு ஏன் இப்படி சொன்னாள் என்னை காப்பாத்துன்னு அர்த்தம் உலகம் முழுக்க காப்பாத்துன்னு சொல்லலையே ஏன் அப்படி சொல்லலேன்னா ஒரு ஒரு பயனும் மாம்பாகின்னு கத்தவன்னால அவன் அந்தரவாத கேசுல திருத்திர பையன் ஒண்ணுக்கும் வராம எடுத்துட்டு கடைசியில தீர்ப்பு எடுத்துக்கப்புறம் எனக்கு பங்குக்கு வந்துருப்போம் பாருங்களா அது மாதிரி கேட்கப்படாது எல்லாருமா சேர்ந்து வாம்பாகின்னு கத்தாங்க இருக்கா வச்சேன் எல்லாருமா சேர்ந்து சொல்லணும் வாம்பாகின்னு என்னை காப்பாத்து அர்த்தம் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு எல்லாருமா சேர்ந்து கத்தினேன் சுவாமி காப்பாத்தாம என்னமா விடுவேன் எல்லாருமா சேர்ந்து கத்தித்தானே காங்கிரஸ்ல ராஜ்யம் வாங்கிவிட்டேன் சுராஜ்யம் சாவித்ரி சகிதம் சாபி பிரம்மாணம் பரியசீத்தயதி சரஸ்வதியுடன் கூடினே பிரம்மதேவனை பிரார்த்திச்சாலாம் உபாதிஷ்டதா சூரியம் உபதேசம் அந்த திவ்ய ஸ்தோத்திரத்தை ஒரு முகூர்த்தம் சூரியனை பார்த்து தியானம் வந்து நின்று திரௌபதி இத்தனை அவளுக்கு தெய்வத்தை நடத்துல நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த ஆபத்து வந்த சமயத்துல தெய்வத்தை எங்கேயாவது விரும்பாள எத்தையாவது தெருவுல கத்தி கத்தி ஆளை கூட்டி எதையா பண்ணணும்னா நினைப்பாள் அப்படின்னா நினைக்கல அவள் மனுஷிய பலங்கள்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டாள் மனுஷனோட போய் குறை சொல்லுன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமோ அப்படியாக காரணம் அது சொல்லிட்டு அண்ணன் போய் நல்லா மாட்டி விட்டான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆமா இவனுக்கு எதிர் தரப்பு சாட்சி உனக்கு கூட தயாரா இருப்பேன் அங்க போய் கேள்பல்ல அங்க போய் கேள்பன் அதனால தெய்வ பலம் தான் பலம் இருந்தாள் அதாக ஈஸ்வர பிரசாதம் அதுதான் விரும்பணும் அதுக்குதான் மந்திர ஜபம் ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம தேசத்துல அஞ்சாவது தேசத்திலேயே மஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் அப்படி உபதேசம் உபநயனமான உடனே மஞ்சாட்சரம் உபதேசம் பண்ணுவாள் அஷ்டாட்சரம் அஞ்சாவது வயசுல உபநயனத்துக்கு முன்னாடியே அதிக ஓம் நமோ நாராயணாய சுத்தம் அப்படிதான் இப்போ வந்து அக்ஷராபியாசம் கூட இந்த அறிவோம் கிடையாது புதுக்கோட்டையில இருக்கும் நம்ம ஊர்களில் அந்த பையனோட இங்கிலீஷ்ல சொன்னாதான் சொல்லுவேங்கிறானா திரும்ப வெள்ளக்காரன் ஸ்வீகாரம் போறா போல தும்புதுன்னு அவளுக்கு எவ்வளவு துன்புத்தி தோன்றும் பாருங்க நம்ம தேசத்துல இருக்கிற பாஷையில விட்டுவிட்டு மாட்டுன்னு சொல்றான் என் பையன் ஹரிஓம் நமோ நாராயணன் சொல்லப்படாதுன்னு சொல்றான்னு ஒருத்தர் சொன்னாரு உங்களுக்குலாம் அது ஆச்சரியமா இருக்கலாம் நான் எடுக்க போறேன்னு டச்சியும் பாக்குறேன் உபாதிஷ்டதூரியம்னு சொல்லி எபிச்சாளா சாட்சாத்து பகவானே சூரிய பகவானே ஒரு மணி புண்ணிய உபதேசம் பண்ணின ஸ்தோத்திரம் அக்ஷய பாத்திரம் கிடைச்ச ஸ்தோத்திரம் அது இருக்காது அந்த ஸ்தோத்திரத்துக்கு வேண்டிதான் நிச்சயம் எல்லாரும் ஜபிக்கணும் அதற்காகவே நியமங்கள் அஞ்சாம் பாகத்துல இந்த ஸ்கந்தராமா இந்த சூரிய ஸ்தோத்திரம் இதெல்லாம் எழுதியிருக்கிறதுலே அதை அப்படி ஜபிக்கணும் அந்த ராமாத்துல என்ன பொறுத்தா பையனா சொன்னா உப்புவாயிடும் அது உபாதிக்கதூயம் சூரியோ நம்ம புத்தவானே சூரியன் சர்வஜனாகினால் அதை தெரிஞ்சுட்டாளாம் வேதம் போய் சொல்லிட்டு சூரியனத்துல பல கிரணங்கள் இருக்கா அந்த கிரண் கிரணங்கள் பல கிரணம் இருக்கே என்ன தெரியுங்கள் மூத்தரையும் காப்பாத்துறதுக்கு தனித்தனி கிரணமா மெட்ராஸ்ல பெரிய வக்கீல்களுக்கு தனித்தனியான ரூம் இருக்குமா ஹைகோர்ட்ல அவர் அவருக்கு இங்க நம்பர் போட்டு இருக்குமா அது மாதிரி நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு கிரணம் இருக்கு நம்ம அது பையனை காப்பாத்தவன் இருக்கு உங்களை காப்பாத்தவன் இருக்கு அப்படி தனித்தனி கிரணம் இருக்கா அதனால தனித்தனியாக நம்ம இடத்துல பாஸ் ஆக முடியாது நான் உபாசிக்கணுமான்னு சூரியன் அதே திரௌபதி இப்படி சோத்திரம் பண்ணிய உடனே சூரியன் அங்கேன்னு தெரிஞ்சு இவளுக்கு அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணினான் ஒரு ராட்சசனை எங்கிருந்து மறைஞ்சிருந்து திரௌபதிக்கு உதவி கொண்டு முடியாது சூரிய பகவான் அவன் வந்தா அதுவும் கூட போடுதான் அவன் வந்தா அதுவும் கூட நிற்கிறதான் அவள் அப்படி கவலைப்பட்டா அதுவும் உடனே காப்பதற்கு பக்கத்தில் நிற்கிறதான் சீத்தகனுடைய வீட்டு வாசல்ல கால் வச்சதை அதுவும் கூட அவளுக்கு தெரியாமலே கூட போயிட்டு இருக்காமல் ரத்தஸ்தானது பாத்திரத்தை எடுத்து போன உடனே அவன் என்ன சொல்றானா நல்வரவு நல்வரவு நானாம் வெல்கம் நானா இங்கிலீஷ்ல பாகதந்தே நல்ல பொழுது இன்னைக்குதான் எனக்கு ஒடிஞ்சதுங்கிறான் அன்னைக்குதான் அவனுக்கு நல்ல பொழுது ஒடிஞ்சதுங்கிறான் சுதுஷ்டாரஜனீமமா இந்த ராத்திரி பொழுதுதான் எனக்கு நல்ல பொழுதா போச்சு நான் பார்த்தோம்னா பூர்ணராத்திரியினுடைய பொழுதுதான் நல்ல பொழுதுன்னா வரப்பூர்ணராத்திரி விபரீதம்னா ரொம்ப நாளாய் பன்னெண்டு மாசமா எங்க ஊர்ல வசிச்சு நீ எங்க ஆத்துக்கு வராமல் இருந்தியே சுவாமி நல்ல போது விடுங்க சுவாமி அழுது உனக்கு வசமானாய தேவசன் உன்னன் பணிமுடு எனக்கு வசமா உனக்கு வசமாய் அவனுக்காக எத்தனை போகங்கள்லாம் எவ்வளவு ஆகாரங்கள்லாம் பட்சங்கள் பூஜ்யங்கள் பலங்கள் வர்ண பாத்திரத்தில் கொண்டு வச்சிருக்கு பார்த்தியாரு உடனே குடும்பம் சாப்பிடணும் நீங்க மேல அப்படி எட்டாவது சம்மதித்தாலோ நாள் கொஞ்சம் கூட அவர் சித்தம் கலந்தது இல்லையா என்ன சொன்னார் நாள் தொட முடியாது அது தெரிந்து போது நாளை சமைச்சு சாப்பிடறவங்க ஒரு நீ யாரும் என்னுடைய மனைவி தொட முடியுமா அது நிச்சயம் தீர்மானம் பண்ணிக்கோ கந்தர்வா பாலயம் தீமாம் சீக்கிரமா மரணத்துக்கு எத்தனை பண்ணிட்டேன் நரகத்துக்கு போக எத்தனை பண்றேன் நாளாம் சீசகனை தைரியமா சொல்றாள் ரொம்ப கிருப்பட்டதான நரக யாத்திரையை அனுபவிக்க நீ ஆரம்பிச்சுட்டே நாலாம் திரௌபதி மனைவியே நீ ஜனிக்கும் பாபிகள் எந்த லோகம் போராளவன் அந்த லோகத்துக்கு நீ போவே நாலாம் திரௌபதி உடனே பார்த்தாள் திரௌபதி ரொம்ப உங்க தங்கைக்கு தாகம் தாங்கல மத்தியம் வாங்கிட்டு வர சொன்னால் நீ கொடுத்தா கொடு கொடுக்காமலா போன்னு புட்டுன்னு பாத்திரத்தை வச்சா திரும்பி பரப்பட எத்தனை കൊടുത്തനുപ്പൂട്ട് പറത്താൽ ൂതപുത്രം വ്രജാമ്യഹം കൊടുക്കക്കൂടി അല്ലെങ്കിൽ ഏറുപ്പൂരി പാത്രത്തെ കേട്ടാളാം രൂപൻ அல்லது ஏறுப்பு சொல்லி பாத்திரத்தை கேட்டாளாம் திரௌபதி भद्रे हरिष्यन्ति राजपुत्र्या सुरारिणाम् அப்ப திரௌபதி கூப்பிட்டானா ஹே பத்ரேன்னு கூப்பிட்டா ஹே மங்களகரே எத்தனையோ வேலைக்காரிகள் இந்த கணக்கா நான் வந்து என் தங்கிக்கு நான் அனுப்புறேன் மத்தியம் நீ அதெல்லாம் இனிமே பாத்திரம் கித்திரம் வீட்டு வேலை செய்யப்படாது நானா என் தங்கையானவள் சுரைக்காக ஒன்று அனுப்பலை மத்தியத்திற்காக எனக்காக விட்டிருக்காள் சொல்லினானாம் அவருடைய மனதில் போய் ஒரு போய் குடிச்சாரோ புத்திர பராமரிஷதி ஓமோ நித்திய பாஜகம் என்ன பண்ணினாள் அவன் கைய உள்கிண்டு இந்த பாத்திரத்தை நிறுவிட்டு ஓடினாலாம் நந்தசபையில் விராட்டனும் தர்மபுத்திரன் உட்கார்ந்து காலம் ஓடினாலாம் சதாம் விராடனுடைய பக்கத்துல சன்னியாசியாய் அன்னைக்கு இந்த சீத்தனுடைய போராத காலம் அஞ்சு பிராதாக்களால் வந்திருக்காரா அவன் ஏதோ குதிரை பற்றிக்காக வந்திருக்கான் மாட்டைக்காக வந்திருக்கான் சாதேவன் பீமன் சமையலை பற்றிக்காக வந்திருக்கான் அர்ஜுனன் நத்தனாதனம் புரிஞ்சா காலங்கள் என்ன சொல்லிக்கணும் எல்லா பிராதாக்களும் இங்க இருந்தாடா வீட்டுக்கு போராட காலம்னு அந்த சபைக்கு ஓடுற போது பார்த்து உட்காந்துருக்காரு தர்ம உத்தரவு விசாட்டம் எல்லாரும் வீடு ஓடி வந்தார் அதை பார்த்தா சீக்கிரம் தன் வீட்டிலிருந்து கூடவே புறத்துக்கு ஓடி வந்தாராம் ஓடி வந்து என்ன பண்ணினான் நான் நடுசபையிலே அவனுடைய தளத்தின் மேல வந்து பிடிச்சு விட்டானாம் பின்னல பிடிச்சு விட்டுட்டு சொல்லி கால் மேல உதச்சானாம் திரௌபதியை சபையில வந்து நீ என்ன அவமானம் பண்ணி கட்டுகையாடு காலாரோதக்கானான் சபாயாம் சபாயாம் வியாசர் சொல்றார் மகாத்மாவான விராட்டம் உட்காந்துருக்கார் அவன் ரொம்ப புண்ணிய புருஷனான் விராட்டம் அப்படிப்பட்டவனுடைய சமீபையிலே சபாயாம் பஷ்யதோ ராஜ்யாங்கிறார் இது அநாதரே சக்தின்னு சொல்றது சாஸ்திரத்துல பஷ்யந்தம் ராஜானம் அநாதிருத்திய ராஜாவின் இடத்துல அவன் சேனாபதியா வேலை பார்க்கிறவன் நிஜமான இடத்துல பயம் இல்லாமல் அவ வீட்டுல வேல்கிற ஒரு ஸ்திரீயே இவன் காலால் உழைத்தானாம் இன்னும் யாராரு இங்கு இருந்தாள் எத்தனையோ பிராமணர்களும் சத்திரியர்களும் இங்கு இருக்கார்களாம் காலாலயம் திடீர்னு உதச்சதே இது கலியனவன் போக்கு அவன் காலால் அடிச்சதே வாக்குல இருந்து கப்புன்னு ரத்தம் மாறி அடிச்சுதான் முடியல திரௌபதியுடைய வாக்குல இருந்து காத்துருவா வந்து கீச்சகரை கொண்டு போய் எடுத்து தள்ளிக்கலாம் தத்தோ திவாகரேணாசு பெரிய சுருக்காற்று மூணு வருஷம் வேதாரண்யத்தில் அடிக்குது அந்த காலத்துல என்ன காத்தெல்லாம் அது பகவானா காத்தா வரார் ராஷ்டிரம் தான் வரான் காத்தா தேசத்துல இருக்கிற அதர்மம் தான் அப்படி காத்தா வருது இந்த ராட்சசம் காத்துமா வந்தானாம் அந்த காத்துனால தள்ளப்பட்டு அந்த ரத்தத்தானது காத்து உருவாகி தனித்துதான் மரம் மாதிரி பம்பரம் மாதிரி சித்தினானாம் சித்தனாகி கிரும சிக்கனானா அந்த காத்து தள்ளின மேகத்திலே அந்நீங்களும் எதிர்ச்சியா சத்யாம் ஆசம்ஹிதே பார்த்தாக சபாயாம் அத்தனை பேர்களும் அஞ்சு பேர்களும் பாண்டவாளஞ்சிருந்தாராம் என்ற தினம் இவன் காலால உழைக்கிற பொழுது கிருஷ்ணாயம் காலால அடிச்சத்த அஞ்சு பேரும் பொறுக்கலையா அவன் பறக்கிறானா அஞ்சு பேர்களும் கீச்சகனை என்ன பண்ணிவிடலாம்னு புயல் நினைக்கிறாளா பதிமூணு நாள் மிச்சம் இருக்கு அதுக்காக பாக்கிறாள் பதிமூணு நாள் பாக்கி இருக்கு இந்த அஜாத்தவாசம் தொலைவதற்கு இந்த பதிமூணு நாளும் பெரிய மலையாயிடுச்சு என்ன பண்றதுன்னு தவிச்சாளாம் அஞ்சு பேர்களும் கிருஷ்ணாயா மனசு துடிச்சுதான் பீமன் மட்டும் அழுதுட்டான் கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டான் கோபம் தாங்காத குரோதாத்து ஆசிரமவர்த்ததா கண்ணிலிருந்து ஜலம் தார்வாரையாக குட்டி விட்டுதான் என்ன பண்ணுவான் நிச்சயம் இந்த பயனுக்கு சிரியா பண்ணி பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டார் துராத்மாவான கீச்சகனுக்கு அன்னைக்கு அவனை வதம் பண்ணி பண்ணம்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் உடனே என்ன பண்ணான் அங்கிருந்து லஜவேலன்னு கீழே இறங்கினான் சமய கட்டில ஒரு பெரிய மரம் பச்சை மரம் அது நல்லா காயும் பழமும் பழுத்து கிடக்கு ஒரு பெரிய மாமரம் அந்த உபநாள மரம் பத்தாள் கட்டி அணைக்க முடியாத மரம் அந்த மரத்தை வேறோட புடிங்கி இந்த வயல விதிப்புல அடிச்சு போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் அப்படி துரியோசனை பண்றா போல இவனை பண்ணி பண்ணோம்னு தீர்மானம் பண்ணி அந்த மரத்தை போய் இவன் முடிப்பதற்காக பறந்து போனான் அப்பவே தர்மபுத்திர இவன் போற வேகத்துல எதையோ ஒத்து வர போறான்னு தீர்மானம் பண்ணிட்டார் எதை எதை எடுக்க போறான்னு தெரியுமே அடிக்க அடி அடி அடிச்சு பிடிச்சு பண்றவன பார்த்தா அந்த அம்மாவுக்கு தான் புரியும் அது எதாவது அடிக்க போறான்னு அது நம்ம விட்டாலே புரியாது आकारेणैव भीमम् सः प्रत्यषेधद्युधिष्ठितः ஆகாரேனா தர்மபுத்திரன் ஜாரே அவனே தடுத்தாராம் மரத்தை போய் புடுங்க போன பீமனை சமயக்காரான் கூப்பிட்டாராம் என்ன மரகுக்கு போய் பச்சை மரத்தை போய் அது இன்னும் பதிமூணு நாள் கழிச்சு காய்ச்சி போடுண்டா யாரையா சொல்றான்னு பழுத்தமரவது ஜாதிவியாஜின்னம் பதிமூணா தெரிச்சு பூர்ணமா பழுத்து பூர்ணமா போட்டலாம் அறப்பழுத்து இருக்கிற போது வட்டாதேன்னு ஜாடையா சொன்னாலாம் உனக்கு ஏதாவது வரகிறது வேணும்னா இங்க நடு காட்டுல போய் ஒடிச்சிடுவா அதான் என்ன கீச்சகன நடு காட்டுல கொண்டு போய் பூனை எரிய திருவா போல கிழிப்பு அப்படி ஜாடையா சொன்னாராம் சுகமாதாகம் காரிஷி फलितोऽयम्बलःपतिरुकृत्यम् स्याति നിഷ്ക്രമ്യ നഗരാമ്യ നഗരാദ്വൈ പണ്ടത്തിന്റെ ഒളിയിൽ പോയി കാട്ടിൽ പോയി കാര്യത്തെ പാർട്ടി നിങ്ങളുടെ വരഹ കൊണ്ടുപോവാ കാലിന്റെ വരഹ കൊണ്ടുപോകാനാളാം സമൂലം സമൂലം വൃക്ഷം നമ്മുടെ കലയത്തിലെ ഓടിക്കാതെ വേരോടെ അടുത്ത് വിടുന്ന സമൂലം വൃക്ഷം കീറ്റൻ മൊത്തം മുപ്പത് കീറ്റൻ നൂറ്റഞ്ച് പേരിനെ அவன் எல்லாம் கீச்சக்கலை போல இருப்பான் அவனுடைய தாத்தாக்கள் அத்தனை பேரையும் அழிநத்தம் சமூலம் காதலே நிர்வருஷம் உனக்கு ஒரு விதமான சிரமம் இல்லை அப்படி போய் பண்ணலாம் இந்த மரத்தை வட்டாதேன்னு ஜாடையா என்னமோ சமையலுக்கு அவன் மரகு வட்டா போலையும் இவர் ஜாடையா இப்படி சொன்னார் அவன் புரிஞ்சு விட்டான் அவனோட அகடா இருந்தா நான் சமையலுக்கு வர வேட்டல்ல கீச்சக்கனை அடிக்கிறதுக்காக போனேன் ரசம் இல்லாம போடும் அப்படிலாம் சொல்லல பேசாம இருந்தா கூட அண்ணா சொல்றாரு சொன்னார் உடனே ரத்தம் கொட்டினிருக்கு திரௌபதிக்கு விராட்டம் கீட்டுக்கன ஒரு வார்த்தை சொல்லல திரௌபதி பார்த்தாள் உடனே ராஜன் கூப்பிட்டாள் விராட்டனே உட்கார்ந்து இருக்கிற இடம் தர்ம யந்திரம் போட்ட இடம் அந்த இடத்துல சிம்மாசனம்னா ஒரே சிங்கத்தை வச்சு பகுச்ச இடம் இல்லை அவன் கண்ணுக்கு யந்திரம் போட்டேன் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துலாதான் அது சமாசனம் அது அப்படிப்பட்ட ஆசனத்துல உட்கார்ந்து தப்பு காரியம் பண்றதை கொடுத்துட்டு இருக்கே இருக்கலாமான்னு கேட்டா ராஜன் தர்மாசனோஹிமாந்தமனாகதம் அகந்தன பராஜந்தி நான் ஒரு தப்பும் பண்ணாதவர் என்னை காப்பாற்றணும் நீங்கள் अहम् त्वनपराहम् त्वनपराध्यन्ति ईचकेन दुरात्मना अहम् त्वनपराध्यन्ति ईचकेन दुरात्मना पश्यतस्ते महाराज पश्यतस्ते महाराज हतापादेन दासिवसि हतापादेन दासि உங்க கண்ணு திறக்க என்ன காலால உழைச்சு கீழே சொல்லியிருக்காரு நீங்க பாத்துக்கலாம் என்ன இப்படி பண்ணிருக்கானாக்கம் க்ஷமாம் கீச்சகாத்பீதாம் தர்மம் ரக்ஷ நரேஸ்வரம் ரக்ஷ நரேஸ்வரம் கூப்பிட்டாளாம் நீ தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் தர்மம் ரட்ச கூப்பிட்டாள் திரௌபதி பதிகளை சரியா ரட்சணம் பண்ணி தோப்பன் புள்ளைகளை ரட்சிப்பது போல் ரட்சிக்கணும் உன் குழந்த மாதிரி என்ன நினைக்கணும் உன் தேசத்துல மதிக்க என்ன உங்க சன்னிதியில காலார உதச்சி என்ன ரத்தத்தை குட்ட முடியா பண்ணிருக்கான் நான் ஒரு அபராதம் பண்ணலை ரொம்ப புருஷர்களுடன் மட்டமான ஆளவன் அவன் என்ன அனாதை நான் கட்டி இல்லாம இந்த ஊர்ல புழைக்க வந்திருக்கேன்னு என்ன காலால உதைச்சிருக்கான் நீ ஒரு ராஜா கண்ணால பாத்துருக்கேன் ராஜன் கர்மாசனஸ்தோஜி அவன் தர்ம யந்திரம் போட்ட ஆசனத்துல உட்காந்துருக்கு உட்கார்ந்து எப்படி நீங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கலாமா அவனை சிக்ஷிக்காமல் காட்டாள் நிரூபதி காரியத்தை செய்யாமல் நான் யஜ்யம் பண்றேன் தானம் பண்றேன் குரு பூஜை பண்றேன் நான் வந்து மந்திரம் ஜம் போராடி செய்ய வேண்டியது அவசியம் செய்யலாம் நைவயஜ்ஞைர்னவாதானை நபுரோருபசேவனாசே பிரகமவந்தி ததா தர்மம் யதா காரியானுபாலனாத் எத்தனை தர்மம் பண்ணியும் பிரயோஜனமில்லை ராஜாஷி வேண்டிய காரியம் ஆமா தீராளா இருக்கிறவன துஷ்டன் வந்து ஹிம்சம் பண்ணினானேனா காக்க வேண்டிய காரியம் என்ன நீ ரட்சிக்காமல் இருக்கலாமான்னு காட்டாள் திரௌபதி விராட்டராஜ என்னமோ போனா போறா நீ வந்து எதுவுமே உழைக்காதே ரத்தத்தை ரொம்ப கேட்கற நீ ஆத்துக்கு போனா தேவையில்லை நீ தீச்சுக்கனே இப்படி சொன்னானாம் சம சாந்தமா சொன்னானாம் விராட்டம் விராட்டம் விராட்டம் திரௌபதி சமாதமான கோபம் வந்துச்சு பரம துக்கம் வந்துடுதான் எல்லை இல்லாத துக்கம் திரௌபதிக்கு ஏன்னா அவங்க வீட்டுல வந்து அஞ்சு பேரும் வேலை செய்ய முடியாத நிலை வந்து அவன் அவங்க வீட்டுல இத்தனை உழைப்பு உழைச்சுட்டு இருக்கிற பொழுதும் கொஞ்சம் கூட வந்து நம்ம கஷ்டத்தை நிறுத்தி பண்ணவன் எத்தனைக்காமே அவனை சமாதானம் பண்ணி வர போச்சுனானேன்னு பரமதுக்கம் தாங்காமல் திரௌபதி ராஜாவை பார்த்து சொன்னாராம் விராட்டனை ராஜன் கூப்பிட்டார் சீக்கதன் விஷயத்துல ராஜாவா இல்ல அவன் என்னவோ அவனுக்கு உக்குமத்தா இருக்கேனே தப்புல ஆமா திருடர்களுடைய தர்மம் மாதிரி இருக்கு ஆமா திருடன் பசுக்களை வளர்த்து கோபூஜை பண்றேன்னா என்ன பண்ணுவான் அது மாதிரி இருக்கு நீ நீ பண்றது தஸ்யூனாமி வந்தே தர்மஹா திருடர்களுடைய தர்மம் போல் இருக்கு நசத்து பதிவர்த்த யோக்கியர்கள் உன்னை ஒப்புக்க மாட்டாள் நீ பண்ற காரியத்தை அயோக்கியனான கீச்சக்கனுக்கு நீ இடம் கொடுத்து நீ பேசினீங்கனால் என்ன அர்த்தம் சீதகணத்துல நீ அப்படி நடக்கல சீதகன் செய்யற காரியத்தும் உனக்கும் சம்மதம் நல்லா தெரியுது இதனாலே இதனால நீ க்ஷேமத்தடைய மாட்டேன்னு சொல்லி சொன்னாளாம் திரௌபதி உனக்கு தெரியாதா அவன் தர்மத்தை விட்டு அவன் அயோக்கியம் சீதகன் அப்படி இருக்கிற போது அவனுக்கு உக்குமத்தா பேசினா நீயும் அவனை போலதானே அதனால நீயும் அவன் போலதான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை வெறும் வேஷம் போடுறேன் மேனுக்கு கீச்சகனுடைய கட்சியும் நீ சொல்லு நீ கீச்சகனை போல நீ தர்மிஷ்டன் அவன் பண்ற தப்பெல்லாம் நீ ஒப்புத்துக்கிறவன் எப்படி தர்மம் மத்தியனையும் சொன்னால் தர்மம் விராட்டனையும் மத்ஸ்யதேசத்துக்கு அதிபதி அதனால விராட்டனே கோபத்தினாலே ஒரு பக்கத்துல இருக்காளே இத்தனை பேர் இருந்த சபாசதர்கள் இந்த கம்சியில இருக்கிறவாவுங்க அப்படின்னாலாம் சபாசதோச்சதம் இஷ்டப்பட்ட ராஜாவுக்கு பக்கத்தில் நோக்குமத்தா இருக்கிற சபாசத்துக்கள் இருக்காளே அத்தனை பேர்களும் அசர்மிஷ்டர்கள் நாளாம் திரௌபதி விராட்டம் பார்த்தான் அவன் ஏதாவது தாம் பண்ணின தப்புக்கு மேக்கரிச்சு பேசணும் இல்லையோ என்ன சொன்னா உனக்கும் அவனுக்கு என்ன வந்து ஒப்பந்தமோ நான் என்னத்தை பண்ணேன் என்ன பூக்கள் தரமா இருக்கு பரோட்சம் நாதிஜானாமி என்ன மனதுல என்ன உத்தர குத்தர் பேசினோ என்ன நீ சொன்னபடி நடக்கலையோ அவன்கிட்ட அதனால அவன் மனிதனா இல்லாம அப்படி நடக்கலாம் அண்ணா அப்படி பரோட்சம் நாபிஜானாமி விக்கிரகம் எனக்கு சாமர்த்தியம் இல்லா போலேயே காரியம் செய்வதற்கு கீச்சகனுடைய உதவியை நான் எதிர்பார்ப்பது போலேயும் பேசுறியே நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரிலும் தெரியாம நான் என்னத்த பண்ண முடியும் நானாம் விராட்டன் திரௌபதி அப்படியா நாள் எனக்கு அவனுக்கு என்ன ஒப்பந்தம்னா சொல்றேன் சிம்மராவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த என் நாகர்களுடைய விஷயத்துல சத்ரு ஆனாலும் அந்த பையன் அப்புறம் தூங்க முடியாது அது தெரிஞ்சு கொண்டாள் என் அஞ்சு நாகர்களுக்கும் தன் சத்ருவாக ஆயிட்டானேயானா அவன் அப்புறம் புள்ள வந்தாட்டியோட தூங்க முடியாது கவலை இல்லாது இது நிச்சயம் நானா திரௌபதி பதா பூமி எந்த என் நாகர்கள் அஞ்சு பேர்களுக்கும் சத்ருவாக ஆனவன் மறுபடியும் பூமியில கால் வைத்து படுக்க முடியாதவன் இந்த உலகில் இருக்க முடியாது அவன் அப்படிப்பட்டவர்களுடைய பத்னிய சூத்தபுத்திரன் கீச்சகன் ஆளால உழைச்சிருக்கான் ஜாகிரதே நாளா ദ്യുന്നയാചേയു ബ്രഹ്മണിയാ സത്യവാദിന തേഷാം മാം ദയിതാം ഭാര്യാം ഭൂതപുത്ര പദാവതിയുന്നയാചേയു എന്ത എന്നഞ്ചുനാഥനുകളും കുടുക്കത്തരികെ തവിർത്ത് கையை கீழே வச்சு வாங்கினதே இல்லை அவன் கை அப்படியே கவுந்துதான் இருக்குமான் நிமிர்ந்தது இல்லையா அவன் காளிதாசன் நிமிந்து பார்த்ததில்லை கையேன்னா சூரிய இருக்கிறது அவன் நிமிந்து பார்க்கறதுனா யாசகம் வாங்குறது கவுந்து பார்க்கறதுனா கொடுக்கறது அவன் கவுந்து பார்த்து பார்த்து கொடுத்து கொடுத்து வழக்கம் என் நாகர்கள் அஞ்சு பேர் இருக்கும் தயாக்கே யாசிக்க மாட்டார்களோ வேதவித்துக்களை தெய்வமாக நம்பினவர்களோ சத்தியத்தையே அவர்கள் நம்பினவர்களோ அப்படிப்பட்டவாளுடைய பா सूतपुत्रः पदावधी येषाम् दुन्दुभिषाम् दुन्दुभिर्घोषः जाघोषः श्रूयते महम् वृषम् सर्वलोकमिमम् हन्युः यदि क्रुद्धा महाबलाः வாசிப்பது போல் இருக்குமோ அப்படிப்பட்ட புண்ணிய புருகாளுடைய பத்னியான என்னை காலால வச்சிருக்கான் கீச்சகன் அதை இந்த வருத்தி சர்வலோகீமம் பேர்களுக்கும் கோபம் வந்தா பதினாலு லோகத்தை அழித்து விடுவார்கள் இந்திரச்சந்திர வருவன் யமலோக எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சுடுவார் அத்தனை சக்தி உண்டு அஞ்சு பேர்களுக்கும் நாலாம் திரௌபதி பதாவதி இப்படி திரௌபதி கண்ணு கண்ணீருமா அழுதே சபையில இருந்தவர்கள் மூக்க அழுதாளாம் ततस्तभ्यास्तुते करुणे பூய கிருஷ்ணா கிருஷ்ணாம பூஜயன் அம்மா நீ சொன்னது ரொம்ப சரி சரின்னு திரௌபதியை கொண்டாடி கண்ணால ஜனம் விட்டாளாம் பலர் இன்னும் சில பேர்கள் கேச்சித்து கிருஷ்ணாம் பிரசந்தி திரௌபதி சில பேர்கள் கொண்டாடினாலாம் இன்னும் சில பேர்கள் கீச்சகன வசாலாம் கேசின் நிந்தந்தி ராஜானம் சில பேர்கள் விராட்டன வசாலாம் சில பேர்கள் விராட்டம் கணவன் என்ன பண்ணுவா அவன் சம்சாரம் உக்குமத்தா இருந்து கையில தங்க பாத்திரத்தை கொடுத்து மத்தியத்துக்கு அனுப்பிச்சாலே அவளாக்கம் போக்குறீங்களா அவள வசாலாம் சில பேர்கள் அப்படி தெரியுமோ எல்லாருக்கும் தலைக்கு தலை இப்படி பிரிச்சுக்கிட்டு வசாலாம் ஊத்தரும் கோபாத்து பரம கோபமா அவன் காலால உணர்ச்சது பண்ணியில விராட்டம் உனக்கு அவளுக்கு என்ன ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கேளோ பிரதிஜை பண்ணிட்டு இருக்கேளோன்னு சொன்னான் அவன் ரொம்ப தர்மபுத்தருக்கே தாங்கலையா நெத்தியில அப்படியே வீர்த்து போச்சான் அவன் மூளையில கவலை ஏற்பட்டா நெத்தியில நிற்குமா நல்லாட்டே ஸ்வேத ஆசிரமத்து நெத்தி வீர்த்துதான் தர்மபுத்தருக்கு உடனே பார்த்தார் தர்மபுத்திரன் சன்னியாசியார் சைதன் கூப்பிட்டார் நீ பயப்படாதே நீ போ ஆனா எல்லாம் சரியானபடி தீர்ப்போன கேட்கணும் இருக்கிறதுக்கு நீ போன்னு சொல்லி சொன்னாலாம் தர்மபுத்திரர் சொன்னாலாம் ஒரு வார்த்தை தர்மபுத்திரன் என்னன்னா ராஜா ரொம்ப தர்மிஷ்டன் பரலோகத்துக்கு பயந்தவன் பரலோகம்னா புண்ணியலோகம் உதிர்லோகம்னு அர்த்தம் சத்ருக்களுடைய கூட்டத்துக்கு பயந்தவன் ஒரு அர்த்தம் பரலோக राजाख्ययम् धर्मशीलः विराटः परविराटः परलोकभीः பரலோகபீயவன் சத்ருக்களை கண்டா பயப்படுவான் கீச்சகன் பலிஷ்டான் அவனை கண்டு பயப்படுறான் அதனால நீ அதுக்கு உனா அவன்கிட்ட கோச்சுன்னு பயம் பிரயோஜனம் இல்லை இவன் வந்து வெறும் என்னமோ ஒரு ராஜாம்பாளே அந்த ராஜா அவன் ஆகினால சீட்டாட்டத்தில் உள்ள ராஜா எனக்கு அந்த சீட்டாட்டம் தெரியறதில்லை அதனால அது வரதில்லை அவரும் சொல்றா இறங்கி எனக்கு காதல் வழியில சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு அஜாக்கியம் தர்மசீலா எல்லாம் தெரிஞ்சுதான் மோட்சம் ஒன்று இது அஜாக்கியம் தர்மசீலா அந்த சனியை வாழ்த்து சொல்ல வேண்டாம்னு சொல்லல இல்லவரா எங்காவது வெளியாது அஜாக்கியம் தர்ம என்ன பிரம்மேஜ பட்சமா அஜாக்கியம் தர்மசீலா பரலோகத்து சரியா வைக்க மாட்டேங்கிறார் மனப்புற ஏதாவது செஞ்சுட்டு போகுது இந்த பேர் ஜாக்கிரதையா சொல்றாரு சொன்னாலாம் அம்மா சாத்வியலான பதிவர்த்தைகள் பர்த்தாவை அனுபவிச்சுக்கிறாள் பர்த்தாவுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை கொடுத்து கொண்டிருக்காள் நீ பர்த்தாவுக்காக நீ விரதத்தை அனுப்பிப்பதற்காக நீ வந்திருக்கிறா கழுவப்பட்டேன் இவர் இப்படி பேசுறாருன்னு பிரம்மபுத்திரர் ஆகினால நோக்கத்துல பதிவர்த்தைகள் கஷ்டப்பட்டுதான் கஷேமத்தை க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள் ஆகினால நீ சாத்வி ஆகினாலே உனக்கு கஷ்டம் இருக்கு டைம் வந்துடும் நல்ல காலம் வந்து ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டா அப்புறம் நூறு வருஷம் நல்லா இருக்கு ஆஹ் சுவாமி பதினோரு காட்டுல போய் கஷ்டப்பட்டாள் ராமன் அப்புறம் பதினோராயிரம் வருஷம் ராஜ்யம் வந்தாள் அப்படி கஷ்டப்பட்டு பட்டு தான் அதனால சீதை பதினோரு பதிவர்த்தையோட பெயர் எடுத்தாள் இந்த ராட்சசியத்தை போது நான் ராவணனை பத்னியா பண்ணிக்க மாட்டேன் ராவணனுக்கு பத்னியா ஆக மாட்டேன் இந்த ஸ்திரீய போலேன்னு ஒரு பதினோரு பேர்கள் கிடுக்கிட்டு சொன்னாள் சீதைக்கு தான் தெரியாது வேற யாருக்கு தெரியும் அந்தந்த கோஷ்டியில இருக்கிறவாளுக்கு அப்படி தெரியும் அவளுக்கு தான் புரியும் அது இல்லவனா வர எல்லாருக்கும் தெரியாது திரௌபதி அப்படி பதிவர்த்தைகள் சொன்ன பதினோரு பேரும் கஷ்டப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டு கஷேமத்தை அடைஞ்சவர்கள் ஆகினால பதிவர்த்தைகள் கஷ்டம் இருக்கவும்மா கஷேமம் வந்துவிடும் தர்மபுத்தர் இப்படி சமாதானமா திரௌபதி சொன்னார் கஷ்டித் யாத்து ஸ்திரீக்கு யஜ்ஞம் கிடையாது அவள் தனியா யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு அவள் பவித்திரம் போட்டுன்னு பண்ண முடியாது அவளுக்கு தனியா ஸ்ராத்தம் கிடையாது அவன் எனக்கு போய் என் தம்பி அம்மா அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ற போது எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை நான் தனியா ஸ்ராத்தம் பண்றேன் எங்க அப்பாவுக்கு அம்மாக்குன்னு அவ ஆரம்பிக்கப்படாது அவன் சண்டை போட்டு வந்தாலும் அப்ப முடியும் அங்க போய் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான் நாஸ்தி கிடையாது அவன் பர்த்தாவை கேட்டுக்கணும்னா ஏகாதசியா உபவாசம் கூட பர்த்தாவுடைய உத்தரவு இல்லாமல் ஏகாதசி உபவாசம் ஒரு ஸ்திரீ இருந்தா அவன் இருக்கப்படாதுங்கிறான் இவன் இருந்தா என்னன்னா ஓரியன்டல்ல கட்டின பணம் வந்துடும் முட்டாள் ஆயுஷ்யம் ஹரதே பர்த்துகாள் ஆயுஷ்யம் ஹரதே பர்த்து பர்த்தாவுடைய ஆயுஷுக்கு ஆபத்து வந்து விடும்ட்டாள் அதனால அவனை கேட்டுக்கிட்டு அவன் முரடனா இருப்பான் அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை ஏகாசி ஏகாசி ஆகுது மூணு தான் வெங்காய சாம்பார் பண்ணம் அவனுக்கு பண்ணி கொச்சிப்பிட்டு அவனை கேட்டுக்கிட்டு நீ இது பண்ணிட்டா சாஸ்திரத்துல அவன் பண்றது ரைட்டுன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு என்ன பண்றது என்னமோ ஆக்கப்பட்டா புடி மரத்துல விரும்ப பாருங்க அது மாதிரி அப்படி பண்ணித்தான் ஆனவள் நாஸ்தி யஜ்ஞஸ்திரியா கஷ்டித் கூட பண்ண முடியாது வந்துடும் அப்பா அம்மாவுக்கு அரா பிராதாக்கள் இல்லாம இருப்பாள் அப்போ இவ பண்ண முடியாதான் ஆகும் அது கூட பண்ணணுமா வேண்டாமான்னு சில பேர் சந்தேகப்படுவாள் அது பண்ணித்தான் ஆகணும் பண்ணா உடம்பு என்ன அந்த சாத்த தினத்தை விட்டுட்டா ரொம்ப மகாபாபம்னு சொல்லியிருக்காரு அதனால கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும் அந்த விஷயத்துல யாராவது சில பேர் அப்படி இப்படின்பாள் என்ன எல்லா புத்தகத்தையும் நாம என்ன வாசிக்கணுமா கைவெல்லாம் பண்ணிட்டு இருக்காள் குடும்பத்துக்கு துணிஞ்சு ஆரம்பிக்கப்படாதுன்னு எங்கேயாவது மூலம் இருக்கான்னு வேணா தேடி பார்க்கலாமே தவிர்த்து குடும்பத்துக்கு துணியவே கூடாது அதுவும் தர்மசாஸ்திரம் இப்ப ரொம்ப துணிச்சலா சொல்றாள் சொல்றவன் தினமாயும் இல்லையே அவன் ரொம்ப துணிச்சலா தர்மசாஸ்திரம் சொல்ற மாதிரி அவன் நல்லாயும் இல்லை பெரியவாள்லாம் பயப்படுவாள் தர்மசாஸ்திரம் தோன்றது இன்னும் ஆறா பெரியவாளை போய் சொல்லுங்க அப்படி சொல்லுவாள் நாங்கள் தீர்மானமா சொன்னோம்னு சொல்ல மாட்டாள் எங்க ஊர்லயே ஒரு பெரிய விஷய விஷயம் வந்தது சந்தேகம் இந்த பெரியவாள் ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு இன்னும் பெரியவாளை போய் கொள்ளுங்க ராமசுபாயஸ்வாளை போய் கட்டாவா இருந்தா அப்போ பெரியவா திருவசந்தூர்ல என்னன்னு செங்காலிபுரம் அங்கிருந்து இங்க வந்து காட்டா தர்மயாசனம் அந்த ஊர்ல தெரியாத தர்மயாசனமா சொல்ல மாட்டேன் இல்ல இல்ல அவளே இங்க காக்க சொன்னாள் அவ என்ன சொன்னாள் இந்த மாதிரி சொன்னாள் அதான் சரி இல்ல அப்புறம் அவ தான் பண்ண சொன்னாள் அப்படி அதுல பொறுத்துக்கிறதே இல்லை இப்ப துணிச்சலா இப்படி பண்றானே சொல்லு மூலம் சூலம் பிரகதி பிரஜாம் பசூனாயதனம் ஹினத்தி தர்ம பிரஹ்லாதன குமாலனாய விவாக பிரஷ்னம் ரிக்வேத அவஸ்தம்பர் தர்மசூத்திரத்தை எழுதி எழுதிட்டார்னே சூத்திரவா அவன் இப்படி அத்தியானம் பண்ணியிருக்கின்றார் அத்வைத ஸ்ருதி இப்படி இருக்குன்னு ஸ்ருதி இருக்குன்னு சொல்லிவிட்டாள் அவன் தனக்கு தெரிஞ்சா கூட இது தீர்மானமா சொல்லாதே இருந்தாள் அவன் என்னமோ இப்படி தோன்றுவது இன்னும் பெரியவாளை கட்டுக்கும் அப்படி சொல்லிவிட்டாள் ஒரு காம்பவுண்ட் வால் வளைச்சு ஒரு ரிஷி ஒரு ஆசிரமத்துக்குள்ள இருந்தார் ரெண்டு சிஷியனை தர்ம பிரகலாதனும் குமாரனும் ரெண்டு பையன்கள் வரகில் இடத்துல கொண்டு வாடான்னார் ஆயிரம் கட்டு வரகு கட்ட காட்டுல வச்சு போட்டு அப்படியே நல்ல ஓனாங்காயத்தை போட்டு கட்டி வச்சு விட்டான் எல்லா பயிலுமா நாலு மணிக்கு அங்கிருந்து நாலு மணி மட்டும் வரக கட்டி விட்டு விட்டு நாலு மணிக்கு மேல தூக்கி கொண்டு இந்த காம்பவுண்ட் வாழ்க்கை வெளியில இருந்து வெளியில இருந்து தள்ளினா வரகல்ல சாயங்காலம் ஏழு மணிக்கு எல்லா கட்டும் உணர்ந்து போட்டுட்டாங்க அவரு உடனே இந்த பையன்லாம் வந்தான் சஞ்சாபம் பண்றான்னா பண்ணான் மாத்து குழந்தைய காணும்டா தமிழ் விளையாடிட்டு இருந்து காணும் குழந்தைன்னா எடுங்க பார்த்தா காணும் அப்புறம் வரகட்ட திரட்டினா இந்த பயங்க போடுறவும் இந்த குழந்தை மறிச்சு போயிருக்கு உடனே அவர் குழந்தை போச்சுன்னு வருத்தப்படல யாரு போட்ட வரகுகட்டில் இந்த பையன் இந்த குழந்தை போயிருக்கான் அவன் இப்போ பூனகத்தி குழந்தைய கொண்ட பாபத்துக்கு பிராயஷ்டம் பண்ணிக்கணும் நீங்க ரெண்டு பேர்ல ஆறுன்னு கேட்டார் உங்களுக்கு தெரியல காம்பவுண்ட் வால் வெளியில இருந்து போட்டோம்னா உடனே முடிச்சுவை கூப்பிட்டார் ஆமா மந்த பலத்தாலே முடிச்சுவை தெரிவிச்சார் அவர் நீ சொல்லி ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார் அப்ப முடிச்சு சொன்னான் தர்ம புதன்க மிருத்யுரு விவாச பிரஷ்னம் நாள் அழுதுன்னு சொன்னாரா மிருத்யு நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வீடுல நான் வர வேண்டியிருக்கு இது ஏ குமாரா தர்ம பிரகலாதனாய நான் தர்ம பிரகலாதனாய நான் தர்ம பிரகலாதம் பண்ண தப்பு இல்லை இது இதான் நான் சொல்லுவேன் அவன் பண்ணாலும் எம்மாடி சொல்ல மாட்டேன் கூட தர்ம பிரகலாதன குமாலனாய முதன்ஹமிருச்சுருவாச இருக்கு அப்புறம் உடனே அந்த குமாரங்கிறவனே குழந்தைய கொண்ட பிராய்ச்சிகள் எல்லாம் பண்ண சொன்னார் முத்து நமஸ்காரம் பண்ணினால் தம்பதி வந்து என்ன உணவு கேட்டா இந்த குழந்தை பயிற்சி வேண்டாள் குழந்தைய பயிற்சி தம்பியா அனுபவிச்சுட்டாள் அப்படிதான் போய் வேதம் போய் இருக்கு சொல்லியிருக்கு தீர்மானமா நம்ம போய் ஒன்னையும் சொல்லவே கூடாது நம்ம ஸ்ரீக்கு அவன் பண்றது ஒரு ஒரு அப்படியே சொல்லுவாள் ஒரு முறை வாயிட்டு பேசலாமே தவிர்த்து கிரியையில போய் தட்டுப்பட்டு விடாதெல்லாம் பிராச்சீனமா இப்போ அப்படிதான் அனுப்பிட்டு அண்ணா நம்பிகள் இருப்பா தூட்டு வந்து அவளுக்கு இவ வேற கோத்திரத்துல வாக்கப்பட்டவளா இருப்பாள் அன்னைக்கு அப்பாவுக்கு சாதமா இருக்கும் என்ன இவ பண்ணணும் சாதம் இருக்காள் பயந்து சாத்த தினமாச்சே அமாலட்சம் துவாதசியா துவாதசியாக திஸ்ரக்கோட்டி லட்சம் அமாவாசையனுடைய புண்ணியமான ஒரு துவாதசி இந்த பதினாறுல ஒண்ணு ஒரு கட்டாதுங்கிறார் லட்சம் அமாவாசைய அப்படிப்பட்ட துவாதசி இருக்கு அந்த துவாதசியில மூணரை கோடி துவாதசி இருக்கா எத்தனை புண்ணியமோ அந்த புண்ணியத்தை அம்மா அப்பா தேவசத்தினால வர புண்ணியத்துல பதினாறு ஒண்ணுக்கு ஒண்ணு கட்டாது மூணரை கோடி துவாதசி விட்டார் தாதுவிதாயா திஸ்ர கோட்டியோடயா மாதா பித்ரோர் மிருதாஹிய கலாம் நார்கந்தி சோழசி மாதாபிதாக்குடைய மசாசத்து வந்து அத்தனை பெருசா வந்து அது என்னமோ நமக்கு ரொம்ப சின்னதா இப்ப தோன்றுறது அவன் அப்படி மயில வந்து பண்ணிட்டு போடுறான் இஷ்டார்த்தத்தை அவன் சாயை வாய் குடிச்சு கூட வந்து விடுறான்னு எட்டு மணிக்கு கிளம்புற அவன் ஆயி எத்தனை ஆனாலும் பாதகம் இல்லைங்கிறான் அதுக்கு தகுந்தபடி எங்க இன்ஜினுக்கு எல்லாம் கட்டிட்டு வந்துட்டான்னு அவன் பாட்டுக்கு இங்கேயும் நடுக்கு கோயம்புத்தூர் மட்டும் போகும் இன்ஜின்கிறான் திருஷ்ணாபள்ளியில இருந்து என்ன காரணம் நிறைய எல்லாம் விட்டாச்சுன்னு யஜஸ்திரியா கஷ்டிதி நஷ்ராதம் நாப்பிபோஷணம் யாது பர்த்தரி சுஷ்ரூஹா எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை யஜ்யமோ தானமோ ஸ்ராத்தமோ உபவாசமோ எல்லாம் இது நாள் பர்த்த சுஷ்ரூஷேன்னா பர்த்த சுஷ்ரூஷேன்னா என்ன அவருக்கு சுமந்து வச்சு போடுறது அவருக்கு வந்து சாதம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை ஸ்ரூத்துமிச்சா சுஷ்ரூஷா அவர் சொன்னத்தை கேட்கறது மல்லிநாதன் வெளியினார் சேவகாரி சேவியே தத்தகர்ணா பவந்தின்னார் சுசுரூஷை சுசுரூஷைன்னா என்னன்னா சேவகன் சேவிய நடத்துல தத்தகரனா இருக்கான்னு எழுதினார் பதத்துக்கு ஏமா என்ன சொல்ல போறாள் சொல்ல போறாள் அப்படி கேட்டு அதுல மாதிரி ஓடி வருவோம் அவனு அங்கே ஊன்னாங்க சரி தத்தகரலா பவந்தின்னா காலை கொடுத்துட்டே இருக்கணுமா கூப்பிட்டா ஓடி வரணுமா அதுக்குதான் சுசுரூஷைன்னு பேர் இப்போ சுசுரூஷைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கா ஏதோ அவருக்கு ஸ்நானத்துக்கு தீர்த்தம் வந்து கொடுக்குறது தாகம் கேட்டா இலங்கை வந்து கொடுக்குறது நான் சாப்பாடு போடாமலா அவர் சாப்பிடுறேன் பின்ன அவரா ஒன்னா சமைச்சாப்பட்டமே நீ இருக்கிற போது அது சுசுரூஷை இல்லை அவன் சொன்னத்தை கேட்கறதுன்னு அர்த்தம் அதுக்குதான் சுசுரூஷை பர்த்தா சொன்னத்தை கேட்பதுதான் பெரும் தர்மம் இப்படி ஜாடையா சொல்றா தர்மபுத்திரம் நான் சொன்னதை நீ கேட்கணும் இங்க வந்து சத்தம் போடாது சொன்னார் ரொம்ப அழகா தர்மபுத்திரம் தர்மம் சொல்ற பிதாரக்ஷதி கௌமாரே ஸ்திரீக்கு ஒரு குருங்கம் சுவாதந்தியமே கிடையாதா இப்போ இத நான் போய் டெல்லியில போய் சொன்னேன்னா என்ன என்ன பண்ணுவா தெரியும் அங்க இருக்கிறவாள்லாம் போட்டுவா தூக்கி போட்டுடுவா பிதாரட்சதி கௌமா நீங்கள்லாம் சாதுக்குள்ளா இருக்கிற இடத்துல சொல்லலாம் அப்படி நான் டெல்லியில போனா அப்படி சொல்ல மாட்டேன் என்ன ஆமா புருஷன் தான் வந்து அவனுக்கு தான் சுவாதந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க போறாங்க என்ன பண்றது பிதாரட்சதி ரட்சிக்கிறானா பெண்ணை அப்புறம் யௌவனம் வந்த உடனே பர்த்தா ரட்சிக்கிறானா கழுத்தல வந்த உடனே பிள்ளைகள் ரசிக்கிறான் ஆகினாலும் ஒரு பொண்ணும் அவளுக்கு தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு கூட சுவாதந்திரம் கிடையாது பிரத்தியாராலேயே அவள் காக்கப்பட வேண்டியவள் ஆகினாலே பர்த்தாவுக்கு உட்பட்டவள் நீ பர்த்தா உங்களுக்கு உன்ன கட்டாய ரட்சிப்பாள் நீ எப்படி அழறே சன்னியாசியான தர்மபுத்திர சமாதானம் சொன்னாளா உடனே அவ வந்து என்ன காலால உதச்சு கண்ணால பார்த்துட்டு இருந்து ராஜா பேசாமல் இருக்கா என்னமோ உனக்கு அவனுக்கு என்ன பேச்சு நடந்ததுன்னு சொல்றான் மறுபடியும் சண்டைக்கு ஆரம்பிச்சாள் உடனே பார்த்தார் பிரம்மபுத்தர் கோபம் வந்துட்டு விக்ரம் கரோஷி வை பத்ரே ராஜசதஸ் என்னமோ நினைச்சுன்னு கத்தாளே நானும் ராஜாவும் இப்போ வந்து சூதாட்டம் ஆடிட்டு இருக்கோம் ஆகையினால இங்க வந்து நீ கடைஞ்சலா பேசுறேன் விக்னம் கரோஷி வை பத்ரே தீவியதாம் ராஜசம்சீ திரௌபதி நல்ல ஜானி நீர்னார் என்னாள் நான் நல்ல சூதாஜியினுடைய சம்சாரம் இது உனக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு கேட்டாள் சத்தியமுக்தம் துவயா வித்வன் நல்ல வித்வான் நீர் நல்ல ஜானி நீர் சைலூஷிதான் கூத்தாடிச்சுதான் நான் யாருக்கு கல்யாணம் யாரா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமோ எனக்கு அஞ்சு பர்த்தாக்கள் அந்த அஞ்சு பேர்ல தலைவன் சூதாரியாக்கம் அப்படிப்பட்ட சூதாடிக்கு நாமாக்கப்பட்டவள் கூத்தாடிச்சே இல்லாம என்னமா இருக்க முடியும் பிரம்மபுத்தருக்கு பயமா போயிடுச்சு எதையாவது ஒளிப்படுத்தி விட போறாளேன்னு பயமா போயிடுச்சு ஏஷாம் ஜேஷ்டோட்சகோவிதா வைசம்பாயனாச்சாரியால் இந்த கதை ஜனமேஜனுக்கு சொல்லிட்டு வரபோது சொல்றாள் எந்த திரௌபதிக்காக பாண்டவர்கள் கூட விடுவார்களோ அந்த பாண்டவர்கள் கண்ணால பார்த்தாலாம் கீதகன் காலால திரௌபதியை உதச்சு அதை கண்டும் பேசாமல் பொறுத்து அழுதுண்டு கண்டும் கண்ணீருமா பீமன் அண்ணன போய் அழுதான் அர்ஜுன் அண்ணன போய் அழுதான் நக்குல சகாதேவர்கள் மாட்டு குட்டுலையும் குதிரை குட்டுலையும் போய் அழுதாளா தர்மபுத்திரம் அங்கேயே உட்கார்ந்து கண்டியலத்தை அடைக்கிட்டு இருந்தாரா ஏன்னா அவர் தன்னியாசியா போட்ட அழுதா நீரிழந்துகளும் பொண்ணுல பார்த்து அழுகிறேன்னு கேட்பாங்க அதுக்காக அவர் அழுகையை உள்ள அடக்கி வச்சுட்டு இருந்தாள் என்ன இத்தனையும் எதுக்காக தர்மத்துக்காக இருந்தாள் ஜேயுரபிஜீவிதம் உயிரை கூட விடுவாளாம் பாண்டவர்கள் பாண்டவர்கள் திரௌபதிக்காக கிருஷ்ணோ தர்மச்சாரிணத்துக்காக இருந்தாள் இத்தனை பொறுமையும் தர்மம் பதினைந்து வருஷம் காட்டும் இருக்கும் என்று சொல்லிவிட்டோமே அந்த வாக்கு தவறப்படாது சமினோ தர்மச்சாரியா சமயம் சமயம் தன பெரிய ஆபத்து ஒன்றும் எத்தனை மழை பெஞ்சால் என்ன சமுத்திரம் பிறண்டு அங்கிருந்து வருமா அது அப்படியே தான் சமுத்திரம் பிறண்டு வரதாருன்னா நடுவே வந்துடுமே நம்ம பட்டுக்கோட்டையெல்லாம் கூட வந்துடுமே ஜலம் சமயம் நாதிவர்த்தந்தே மகோதீ अप्रविश्य प्रलेपन्ति சுதேஷ்ணாயா எப்படி ரொம்ப அச்சியா சொல்லிவிட்டோம்னு அவருக்கே வருத்தம் ஏன்னா சூதாடி போக்குவரத்துன்னு சொல்லிவிட்டாலும் இல்லையா அதனால உடனே ரொம்ப கண்ணு கண்ணீரமா அழுதுகிண்டு சுதேஷ்ணை இருக்கிறோம் போனால் விராட்டனுடைய பத்னி இருக்கிறோம் உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் ஏது போனால் சுதேஷ்ணை நடத்துல நம்பி வந்தேன் என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கை விட்டுட்டே என்ன காலால உதச்சானே பாப்பி இது போய் அழுதாளாமங்க போயிருதங்கீரவாங்கிரதால போய் அழுதாளாம் திரௌபதி ரத்தமும் சரீரமாய் போய் கதறினாளாம் அவள் முன்னலையில் உடம்பெல்லாம் ரத்தம் என்னத்துக்கு அழறேன்னாளா சகலமும் அவளுக்கு தெரியும் சகலமும் தெரிஞ்சுக்கிண்டு கபட்டமா அவன் கைகி என்னுடைய பிறந்தா தூரம் இல்லையோ கேட்கிறான்னு உனக்கு என்ன வீட்டுக்காரரே உடம்பெல்லாம் எழுதி ரத்தம் எங்கன்னு கேட்டாளாம் பாத்துஸ்வம் மாமனுப்ரேஷ்டேவம் இப்படி எல்லாம் அவளே கீச்சக்கிட்ட சொல்லி எங்க அனுப்புறேன் போறேன் சர்வம் தயார் பண்ணிவிட்டு அப்படி உண்டு சொல்லம்மா புள்ளைய விட்டு நாட்டு பொண்ணு அடிக்க சொல்லிவிட்டு நாட்டு பொண்ணு என்னத்துக்கு இப்படி ஆடுறே ஆறு அடிச்சா உன்னையும் பண்ணல வந்து அம்மா வேலை எத்தனையும் அவன் வந்து என்னமோ ரொம்ப கவலைப்படுறா போல கப்பல் அப்போ என்ன சொல்லுவாள் பூஜையா பண்ணுவோம் இந்த மாமியாரை போய் பாத்துக்கிறேன் திரௌபதி எல்லாம் பிராதாவுக்கு நீ இங்கிருந்து கபட்டமா முக்குமத்தா பேசி என்ன அனுப்பிச்சு விட்டு இப்படி பேசுறியா இருக்கட்டும் சொன்னாலாம் திரௌபதி அவர்கள் வந்து கொல்ல போறாளும் உன்னுடைய யாருக்கு அபச்சாரம் பண்ணிருக்கான் என்ன காலால உதைக்கல இந்த உதை என் மேல விழுந்து நினைக்காத கந்தர்வாள் மேல விழுந்திருக்கு நிச்சயமா தீர்மானம் பண்ணிக்கோ இன்னைக்கு ராத்திரியோ நாளை ராத்திரியோ உங்க அண்ணா கூட போறான் தீர்மானம் நாளாம் ஆனா உங்க ஒண்ணா உனக்கு சொல்றேன் உனக்கு ஏதாவது பிராதாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் ஒரு டின்னர் பண்ணோம்னா இல்லையா ஒரு அதிகாரி மூட ஊரை விட்டு போறாருன்னா அவருக்கு ஒரு டின்னர் பண்றது இல்லையா அது மாதிரி கீச்சகன் பெரிய ஊருக்கு போக போறான் அவனுக்கு நல்ல டின்னர் பண்ணி பிடிப்பவே நாளாம் உயிரோட இருக்கிற போதே சாத்தத்தை பண்ணிவிடுவனுக்கு நாளாம் சுஹிருஷ்டம் சுஹிருஷ்டம் குருவை சுஹிருஷ்டம் குருவை கைனம் நாசூன் மன்னே தரிஷ்யதி அவனுக்கு ஏதாவது உனக்கு பண்ணணும்னா சந்தனம் பூசி பூமாலை போட்டு சாதங்கள் எல்லாம் போட்டு பட்சணங்கள் எல்லாம் இன்னைக்கே போட்டு விடுவோம் மறுபடியும் அவன் உயிரோடு இருக்க போவதில்லை நாளாம் திரௌபதி உடனே திரௌபதி அப்படியே கால பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து நாளா என்ன இப்படி உட்காருலையே ஸ்நானம் பண்ணலையே ஒரு புடவை இருக்கிற சுவாமிநாதனை பத்தின அஞ்சு ஸ்லோகம் இது பஞ்சகம் அஞ்சித பிரதம்னு சூரிய குருவம் தான் கொடுக்கும் வயிற்று வலிகள் இருக்கிறவாள் இதை பாராயணம் பண்ணா வலியெல்லாம் இல்லை அவன் கட்டி கீழே விழுந்துட்டு அவன் பச்சை கட்டியை ஆபரேஷனுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டா என்னமோ போய் ஒண்ணு உட்காந்துட்டா அவன் கொட்டுன்னு கீழே விழுந்துட்டு கட்டி பச்சை கட்டி அப்புறம் வாழ்நாள் ஆபரேஷன் தான் இதை எடுத்து பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நேற்று இருந்தது இன்னைக்கு மறுபடியும் எக்ஸ்ரேல இல்லையே இந்த கட்டி தான் உனக்கு இதுன்னு இருக்குங்களா அப்படி பிரத்யட்சம் கலியில சுவாமிநாதன் தெய்வங்களை அப்படியே பஜிச்சு பார்க்கணும் அவன் படிச்சு பார்க்காமலே ஆத்துல தங்காமலே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் சந்திரமே ஆப்பிள வாங்கி அஞ்சானா அரணா குடிச்சு சாப்பிட்டு பார்த்தாலாம் தெரியும் கீச்சகஸ்யவதார்த்தாயே பிரதீட்சாமுபாதமதி கீச்சகனவசம் பண்ணுவதற்காக தீட்சை அடைஞ்சாலாம் திரௌபதி இந்த ரத்தத்தோட இருக்க போறேன் கீச்சக வசமானதுக்கு அப்புறம் தான் ஸ்நானம் போஜனம் உண்டாளா அபியர்ச்சிதாச்சலாலேயும் வந்து அம்மா இப்படி ரத்தத்தோட நல்லா நீ இப்படி அழுதுன்னு உட்காந்துருந்தா எங்களை என்னமோ பண்றது நானும் உங்களை எல்லாம் பண்ணத்தாலே ஒண்ணுங்கிறாளா நிர்மாணம் பண்ண மாட்டேங்கிறாளாம் சாப்பிட மாட்டேங்கிறாளாம் அந்த ரத்தத்தை துடைக்க மாட்டேங்கிறாளாம் நச்சாதி நச்சாதி பரிமார்ஜதி பிரசம்சிரே எல்லோரும் மனோபிச்ச சஷம் சீதே மனதுனால எல்லாரும் அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் சுதேஷனை தவிர்த்து இவ இப்படித்தான் இருக்கணும் இப்படியாவது கீட்டங்களுக்கு வரணும் ஆபத்துனாலா நாளா மனோபிச்சேஷம் ஆயிட்டு சொன்னா உடனே அவன் இத்தனை பேரையும் சமுதிரத்தில் தள்ளிவிடுவான் அதற்காக மனதினால கீச்சகம் போகத்தாமோன்னு தீர்மானம் பண்ணிண்டாளாம் அஸ்தமனமாச்சு கெஞ்சினாள் காக்கல்ல எல்லாரும் ராஜ்யப்பட்டு தூங்குறாள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு இங்கிருந்து பிறப்பு போனாளா எங்க போனால் நாள் அவள் குறைய எங்க சொன்னா நீங்குமோ அங்கதான் போய் சொல்லுவா அவ சொல்லி அந்த காரியத்தை கேட்காமல் இருந்ததே இல்லையா பீமன் பீமன் இடத்துல போய் சொல்லுவேன் பாக்கி பேரில் அண்ணாவை கேட்கறேன் பாலம் அவன் எல்லாம் அண்ணாவெல்லாம் நான் கேட்கல நானே பண்றேன்னு விடுவான் அவள் முரணம் அதனால அவனே இவ போய் திரௌபதி அவங்ககிட்ட போய் சொல்லணும்னு எது பிறப்பு போனாலும் இது அனந்தப்பட்டன் சொன்னா எது போனாலும் சமயம் கட்டல சாயம் மகாரசயம் ீமம்ரஹராவகிருத்தோபധാനം ഭീമംരഹാവൃതോപധാനം பெரிய மறுவல் இருக்கிற வானது அரமனையில வருவல் தான் நிச்சயம் பதினாயிரம் பேருக்கு வருவல் எப்படி சின்ன இருப்பு சட்டி தோஷவாக இருப்பு சட்டியிலேயே முடியாது அப்படி நம்ம மாங்கல்ல தோஷம் வாக்குறதுக்கும் அதுவே தான் ரோலுக்கும் அதுவே தான் இட்லிக்கும் அதுவே தான் எல்லாத்துக்கும் அதுவாகவே இருக்கும் அதுதான் உத்தரவு ரெண்டு பேரா அம்மையா முன்னாடி மட்டும் இருப்பாள் அதுவே இட்லி பானைனா அதுதான் அதவே இட்லி பானையா இருக்கும் அதுவே வறுவலுக்கு இதாக இருக்கும் அது தோசைக்கும் அதுவே வரும் அடைக்கும் அதுவே வரும் ஆமா நிரீட்சியாட்சி தானத்துக்கு அதை கொண்டு சொல்லுவோம்னா ஆமா சாஷில் தானே வாங்கிட்டு போறாருன்னு நிரீட்சியாட்சி தானே அந்த இருப்பு சட்டியில கொடுக்கணும் அது ஆத்துல இருக்கிறதே ஒன்று வச்சு விடுவோம் அது கீழே அப்படி பாதி ஓட்டையா இருக்கும்போது அது நிரீட்சியாட்சி தானத்துக்கு ஒன்று சொல்லி விடுவது அது அரமனையில பெரிய ஒருவருக்கு வச்சிருக்கிற வழங்கடி அதை தலகோஷம் வச்சு படுத்துட்டு இருக்கான ரெண்டு பக்கத்துல பெரிய ரெண்டு கட்ட தண்டு அவன் அப்படி அரமனையில எல்லாம் சுட்சமா தூங்கினவன் ரெண்டு பக்கத்துல பெரிய கட்ட தண்டா வச்சுட்டு இருக்கான் கோட்டை எடுப்பங்கள படுக்க அது மாட்டுக்கு உடம்புல இருந்து வேக போய் அதுல அப்படியே நதி விழா போல விழுந்துருக்கு கோட்டை எடுப்பு இதை அணைச்சுக்கிட்டு இருக்கு இத போய் பார்த்தாளா சாயம் மகானசயம் சனகையூசா தெய்வம் சராவகிருத்தோபதானம் தூமாதியோகமலினம் வசனம் வசாரம் நீலாம்புவாக பரிவீதமிவாச்சலேந்திரம்